மலேசிய தமிழர்களின் புதிய அடையாளம் மை வெளிச்சம் எஃப்எம் இணையத்திலிருந்து இதயத்திற்கு மைவெளிச்சம் டாட் காம் இணையத்திலிருந்து இதயத்திற்கு மைவெளிச்சம் டாட் காம் வழங்கும் நம்மை சுற்றி வணக்கம் ஐயா ஒரு சிலருக்கு வாசிப்பு பழக்கம் குறைந்து கொண்டே வருகின்றது அதனால் மொழிச்சிதைவு ஏற்படுகின்றது ஒரு சிலர் நிறைய வாசிக்க வேண்டும் ஒரே சில இடங்களில் நான் நேரடியாக கேட்டது ஒரு உணவு இடத்திற்கு சென்றேன் சார் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டார் நான் சொன்னேன் ஐயா எனக்கு பசும்பால் இலைவடி நீர் சீனி இல்லாதது என்றேன் அவர் உடனே சாருக்கு பசும்பால் டீ கோசிங்கன்னு சொன்னார் பாருங்க ஆடி போயிட்டேன் கடையை விட்டு வெளியே வந்தவுடன் தம்பி என்ன தம்பி குடிச்சிங்கன்னு கேட்டேன் ஐ மீனும் மோருன்னு சொன்னார் என்ன தம்பி சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன் ஐமாக்கான் சோறுன்னு சொன்னார் நானும் ஆடி அசைந்து போயிட்டேன் பிறகு விலக்கி சொன்னேன் சரிங்க ஐயா என்று சொன்னார்கள் இது எனது அனுபவ உண்மை தொடர்ச்சியாக வாசியுங்கள் வாசிப்பை நேசியுங்கள் சுவாசியுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன் இச்செய்திகளுக்காக அம்பாங் சுப்ரா மலேசிய தமிழர்களின் புதிய அடையாளம் மை வெளிச்சம் எஃப்எம் இணையத்திலிருந்து இதயத்திற்கு மைவெளிச்சம் டாட் காம் இணையத்திலிருந்து இதயத்திற்கு மைவெளிச்சம் டாட் காம் வழங்கும் அரசியல் தளம் சமுதாயம் மீள வேண்டுமானால் அது நரசியின் கலாச்சாரம் மாற வேண்டும் நாடு வளரும்போது மக்களும் வளர்கின்றனர் கல்வி வாய்ப்புகளும் தகவல் தொழில்நுட்பத்தின் புதிய பரிணாமமும் மக்களுக்கு குறிப்பாக இளைய சமுதாயத்தை நேரடியாக பாதிக்கின்றது மனித உரிமைகளும் ஜனநாயக தேவைகளும் சமுதாய ஒப்பந்தத்திற்கு புதிய அர்த்தத்தை கற்பிக்கின்றன அரசு சாரா அமைப்புகளும் தொண்டூழிய நிறுவனங்களும் மக்களின் நலனை முன்னிறுத்தி அரசாங்கத்திற்கும் அரசு நிறுவனங்களுக்கும் அவைகளுக்கு முதுகெலும்பாக இருக்கின்ற அரசியல் கட்சிகளுக்கும் எதிர்மறையான சிந்தனைகளை பரப்புவது மாத்திரமல்ல எதிர்க்கவும் செய்கின்றனர் இத்தருணத்தில் அரசியல் அமைப்புகளும் அரசியல் தலைவர்களும் தங்களை தயார் செய்ய தவறும் போது அவர்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் பறிக்கப்படுகின்றது நம்பகத்தன்மை தலைமைத்துவத்தின் அஸ்திவாரம் இச்சூழலில் இருந்து மீள்வது கடினமான காரியமல்ல என்ற நிலை இருந்தாலும் வியூக அடிப்படையில் செயல்படுவது மற்றும் அணுகுமுறையை ஏற்புடைய வகையில் மாற்றுவது தலைவர்களின் தார்மீக பொறுப்பாகும் ஆற்றலை ஒருமுகப்படுத்தி முதலில் உறுப்பினர்களிடையே நம்பகத்தன்மையும் தலைமைத்துவ பண்புகளையும் மேலோங்கு செய்ய வேண்டும் சமூக பாகுபாடுகளை வேறறுத்து பிளவை முற்றாக ஒழிக்க அனைவரும் பாடுபட வேண்டும் சமூக பிரச்சனைகளில் எல்லா காலத்திலும் விழிப்புடன் இருக்கும் அதே வேளையில் பிறர் பழத்தில் சார்ந்திருக்கும் நிலைமை மாற வேண்டும் நடுநிலை கோட்பாடு நம் அரசியல் சித்தாந்தமாக இருந்தாலும் சுதந்திர இந்திய சமுதாயத்தை உருவாக்குதல் நம் தூர நோக்கு கொள்கையாக இருத்தல் அவசியம் பதினான்காவது பொது தேர்தல் முடிவுகளினால் மாயிகா தலைவர்களும் உறுப்பினர்களும் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள் மாயிகா புதிய எழுச்சியுடன் புத்துயிர் பெறும் என்ற நம்பிக்கையை கைவிடக்கூடாது நடப்பு அரசியல் சூழ்நிலையில் தொடர்ந்து ஆக்காரமாக செயல்படுவதோடு உறுப்பினர்களையும் மக்களையும் தங்கள் அரவணைப்பில் வைத்திருப்பது மிகவும் அவசியமாகும் நடப்பு அரசாங்கத்தை தொடர்ந்து எடுத்திருப்பதற்கும் தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கும் அரசாங்கம் ஏற்பாடு செய்துள்ள வாய்ப்புகளையும் உதவிகளையும் பெறுவதிலும் பெற்றுத்தருவதிலும் தயக்கம் காட்டக்கூடாது வீழ்வது எழுவதற்காகவே தனிமனித உரிமைகளுக்கும் சமுதாய எழுச்சிக்கும் முன்னுரிமை வழங்கி தொடர்ந்து அரசியல் ஈடுபாட்டை வலுப்படுத்த வேண்டும் ஆட்சி கைமாறிவிட்டது நாடாளுமன்றம் சட்டமன்றம் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் வேறு கட்சிகளில் உள்ளவர்கள் அவர்களையா நாடுவது தேடுவது என்ற சிந்தனையை மாற்றி அவர்களை மக்களுக்கு உழைக்கச் செய்யும் கேந்திரமாக செயல்பட வேண்டும் தற்போது எதிர்க்கட்சியாக இருப்பினும் நம்பிக்கை கூட்டணியோடு எல்லா நிலைகளும் மோதுவதற்கு சமசீரான பலத்தையும் ஆற்றலையும் உறுதி செய்ய வேண்டும் பண பற்றாக்குறை வாய்ப்புகள் வசதிகள் குறைவான நிலை வரலாம் ஆனால் எந்த ஒரு வசதியும் இல்லாமலும் வாய்ப்புகள் இல்லாமல் தலைவர்கள் ஆரம்ப காலத்தில் எவ்வாறு மக்களை ஒருமுகப்படுத்தினர் அரசியல் இயக்கமாக உருமாற்றினர் என்று சிந்திக்க வேண்டும் என அரசியல் சமூகவியல் ஆய்வாளரும் அரசியல் மற்றும் நிர்வாகத்துறை விரிவுரையாளருமான ஆர் கே ரமணிகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் மலேசிய தமிழர்களின் புதிய அடையாளம் மை வெளிச்சம் எஃப்எம் இணையத்திலிருந்து இதயத்திற்கு மைவிளிச்சம் டாட் காம் இணையத்திலிருந்து இதயத்திற்கு மைவிளிச்சம் டாட் காம் வழங்கும் அரசியல் தளம் சமுதாயம் மீள வேண்டுமானால் அதன் அரசியல் கலாச்சாரம் மாற வேண்டும் இரண்டாவது உலகப்போர் மனுக்குலத்திற்கு ஏற்பட்ட பேரிடர் என்றால் அது மிகையாகாது ஆங்கிலேயர்களின் காலனித்துவ ஆட்சியில் இருந்து சிறிது காலம் தப்பித்து ஜப்பானியர்களின் இரும்பு கரத்திலான அடக்குமுறை ஆட்சியில் மலாய மக்கள் பட்ட இன்னல்களும் வேதனைகளும் சோதனைகளும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல ஒருபுறம் சுதந்திர வேட்கை மறுபுறம் அரசியல் அகதிகளாக தோட்டப்புறங்களிலும் காட்டுப்பகுதிகளிலும் உலக நடப்புகள் தெரியாமல் வாழ்ந்த இந்தியர்களை ஒருங்கிணைத்து காப்பாற்றும் கடப்பாட்டிலும் அரசியல் பொருளாதாரம் சமூகவியல் துறைகளில் புதிய பரிணாமங்களை ஏற்படுத்தும் கடமையிலும் கோலாம்பூர் மகா மாரியம்மன் சன்னிதானத்திற்கருவாகி செட்டியார் மண்டபத்தில் உதயமான மலேசிய இந்திய காங்கிரஸ் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய சமுதாயத்தின் பிரதிநிதியாக இருந்ததோடு கூட்டணியிலும் தேசிய முன்னணியிலும் ஒரு வலுவான விசுவாசமிக்க கட்சியாக இருந்து கடந்த பதினான்காவது பொது தேர்தலில் படுதோல்வியை தழுவியதற்கான காரணங்களை சிந்திப்பது காலத்தின் கட்டாயம் நாடு தழுவிய நிலையில் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை பதிவு செய்துள்ளதோடு வலுவான கட்டமைப்புகள் அசைவு மற்றும் அசையா சொத்துக்களையும் கல்வி ஸ்பானங்களையும் கொண்டுள்ள மாயிகாவின் தோல்விக்கு என்ன காரணம் உண்மையில் இது மாயிகாவின் தோல்வியா அல்லது சமுதாயத்தின் தோல்வியா மாயிகா ஒரு அரசியல் கட்டமைப்பாக இருக்கின்ற காரணத்தினால் கட்சி அதன் துணை நிறுவனங்கள் நிர்வாகம் தலைமைத்துவம் உறுப்பினர்களின் பங்கு என்று அனைத்து பகிர்ந்தினரின் அரசியல் கலாச்சாரமும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது இது இந்தியர்கள் அங்கத்துவம் பெற்றுள்ள மற்ற கட்சிகளுக்கும் பொருந்தும் ஒருவரின் வாழ்க்கை முறை கல்வி அறிவு அனுபவங்கள் சிந்தனை நம்பிக்கை சமூகவியல் ஈடுபாடு இதுவே அரசியல் கலாச்சாரத்தை வடிவமைக்கும் சாதனங்கள் இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வலுவாக இருப்பதோடு கால மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் மாறும் தன்மையை கொண்டுள்ளது மாற்றம் ஒன்றே மாறாதது இது சமுதாய தேவைகளுக்கும் அரசியல் மதிப்பீடுகளுக்கும் ஏற்றாற்போல் மாற்றம் காணும் இதன் அடிப்படையில் பார்பூமி ஆனால் உலக மாறுதலுக்கு ஏற்பவும் நாட்டின் வளர்ச்சி மக்களின் கல்வியறிவு மற்றும் வளர்ப்பதற்கு ஏற்பவும் அவர்களின் சிந்தனை மாற்றத்திற்கு ஏற்பவும் அவர்களின் அரசியல் கலாச்சாரமும் மாறும் என்பதே ஆய்வாளர்களின் உறுதியான நிலைப்பாடு இந்த மாற்றம் ஏற்புடையதாக இருந்தால் சமுதாயம் பயன்பெறும் விரக்தியினாலும் கோபத்திலும் ஏற்படும் சிந்தனை மாற்றம் மட்டும் சிறந்த அரசியல் கலாச்சாரத்தை உறுதி செய்யாது என்று சமூகவியல் ஆய்வாளர் அரசியல் மற்றும் நிர்வாகத்துறை விரிவுரையாளருமான ஆர் கே ரமணிகிருஷ்ணன் கூறியுள்ளார் மலேசிய தமிழர்களின் புதிய அடையாளம் மை வெளிச்சம் எஃப்எம் இணையத்திலிருந்து இதயத்திற்கு